பட்டுக்கோட்டு பட்டுக்கோட்டு முறுக் மசாலோட சுண்டர் முறுக் மசாலோட சுண்டர் சோதா லெமனாக்கு சோதா லெமனாக்கு வார் வார்னு வார் வார்னு பாய் கொஞ்சம் தள்ளி இருங்கோ சாரே பாய்க்கு உதர் என்னையா சொல்ற ஒண்ணும் புரியல சாரே தண்டா உதஞ்சாவே ஜாவ் அடி அம்மா வாடி சீக்கிரம் ரயில் புறப்பட்டது அடே முன்னாடி மூட்டைய புடி கூத்ரா தொற்றாமே ஓய் எட்டு உட்காரணும் பொம்மராஜ் உட்காரட்டும் என்ன ஏற நாங்க பண்ற கட்டத்துல எங்க ஏற ஒளி எட்டுறது நன்னா இருக்குது அடுத்த தேர்ட் கிளாஸ் வண்டிக்கு வந்தாலும் வந்தோம் கூத்துற கும்ப நிறைஞ்சிருக்கு அம்மா பொம்மநாட்டியாச்சேன்னு கையகளை இடம் தராளோ ஏ பாப்பாத்தியம்மா என்ன சூத்ரா கீத்துறான்னு பேசுறேன் ஓய் என்ன வேணும் ஜாஸ்தி பேசுறேன் ஏ பொம்மன் வாலா தும் என்ன கூட அவங்க கூட பேசிது இதர் பைக் நோக்கோ ஜாவுறே ஏண்டா கிச்சு இந்த கட்டையில போவான் என்னமோ சொல்லிக்கிண்டு சாவ் சாவ் எங்குறானே மொத்த முண்டை ஏசாதிரேண்டி சர்வ முட்டாளா உட்கார்ந்துருக்கானுகள் அசட்டுத்தனமா உளராதே ஏ பாப்பா ஆறடா முட்டாளுங்கள பல்ல உடச்சிடுவேன் ஏ அசட்டு கட்டையில வாவாம் ஆறடா சொல்ற சே சிட்டு பேசாதிரு போடும் ரயில ஏறி படுற சிரமம் போரும் போரும் வேளவாயன்னையாலாகி தருணம் வேளவாயன்னையாலாகி தருணம் அம்மா கையில்லாத நொண்டிங்கோ ஒரு கால்னா கொடுங்கம்மா பாட்டனையும் பத்தியும் சேர்ந்து எட்டு பண்ணாந்தண்ட காலங்காலி காலம் மாச்சுது வடிவேலையா காப்பி ஹோட்டல் அதிகமாச்சுது ஐயா நீங்களாவது ஒரு காசு கொடுங்க ஐயா அரே சாரே திவானா அம்மா பாட்டி அம்மா கொஞ்சம் எட்டுங்கோ பக்கமே நிற்கிறேனே நேரம் கொஞ்சம் தான் தூரம் வந்ததும் போறோம் ஏ காப்பாத்தி அம்மா கொஞ்சம் எட்டுங்கோ நேரம் பட்ட படும் போததா பெண்ணோடு பெண் பிள்ளை உட்காரது பேசுறாய் பேசுறாய் பேய் போல பெருநாய் போல சரியாய் மேல அம்மா பெண்ணோடு பெண் பிள்ளையும் தானது தைத்தாங்கோ நம்ப கிட்டே என்னாடா தைத்தாங்கோ நம்ப கிட்டே இப்படி கடுபுடி காத்தாக அந்த ஜாத்தாக தம் தைத்தாங்கோ நம்ப கிட்டே எங்கானி சக எங்கம்மா கூடவே எதிர்வாதம் கொண்ட பிடிவாதம் கொண்ட சரிவாதும் போய்